الحمد لله وحده والصلاة والسلام على من نبي بعد ما بعد وقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن يمشي على وجهه أفمن يمشي مكبا على وجهه أهدى أمن يمشي على صراط مستقيم صدق الله العظيم புகழ் அனைத்தும் படைத்து பரிபாலிப்பவனான அல்லாவுக்கே உண்டாகும் மனிதனை சோனத்திலே குடியிருத்தாட்டி அல்லாவுடைய பொருத்தம் பெற்றுக் கொடுப்பதற்கு தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்து எனது உயிரிழந்த அந்தரத் முகமது சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் ரசூலுல்லாவுடைய தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லாவுடைய சுனத்தான வாழ்க்கையை தனது வாழ்க்கையாக எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் சலாத்தும் சலாமும் சொல்வானார் அல்லாவுடைய இல்லத்தில் நேற்றுக்காப்புடைய நீயத்தில் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் நேற்றுக்காப்புடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களை நல்லடியார்கள் எல்லா நிலைமைகளிலும் அல்லாவை பயந்து தத்துவாவோட தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு முதலில் அடங்கும் கிரவங்களுக்கும் வசியத் என்ற உபதேசம் செய்து கொள்கிறேன் இஸ்லாமிய பாதை முற்றிலும் நேரானது எந்த வளைவும் இல்லாதது என்றாலும் அதில் நடக்கக்கூடியவர்கள் வித்தியாசமானவர்கள் சிலர் அந்த நேரான பாதையில் கோணி நடக்கிறார்கள் இன்னும் சிலர்கள் நேரான பாதையில் திரும்பி பார்த்து பார்த்து நடக்கிறார்கள் மற்றும் சிலர் மிகவும் மோசமான முறையில முகம் குப்பர் நடந்து செல்கின்றார்கள் அல்லாஹ் பராங்க இந்த உதாரணத்தை குறிப்பிடுகின்றார் நாம் நிஜமும் ஓதக்கூடிய சூரத்துள் முள் சபாரதி முள் துவங்குகிறது அதனுடைய இறுதியிலே அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறார் அகமை யம்ஷி முக்கிப்பன் அலா வஜினி அமுதா தன்னுடைய குணம் துப்புற நடக்கும் மனிதன் வேறான பாதையில தான் நடக்கிறான் இன்னும் ஒருவன் சவியா ரொம்ப முற்றிலும் சரியான முறையில நேர்த்தியான முறையில நடந்து கொண்டிருக்கிறான் ரெண்டு பேரும் எம்ஷி அலா சிவாசி முஸ்தீம் வலைசல் இல்லாத பாதையில தான் பாதங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றாலும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த ரெண்டு பேர்ல ஆகவும் நேர்வழியுடையவர் யார் அல்லா பராங்க கேட்கிறார் அம்மை யம்சி முக்கிப்ப நல்லா வச்சுக்கி அகுதா அம்மை யம்சி சவிய நலா சிராத்தி முஸ்தகீம் அகுதா என்ற வார்த்தை வெறுமனே ஹிதாயத் என்ற வார்த்தையோட அல்லா முடிக்காமல் மிகவும் உயர்வான வார்த்தையில கேட்கிறார் முற்றிலும் நேரானவர் யார் சகோதரே அல்லாஹ் சொல்கின்றான் முற்றிலும் நேராக நீங்கள் நடந்து வராத வரைக்கும் நேர்வழியை அடையவே முடியாது நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் நேர்வழியில தான் நடக்கிறோம் என்று என்றாலும் நீங்கள் வழிகட்டவர்கள் என்கிறத அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான் காரணம் என்ன சில விடயங்கள் எங்களுக்கு நலவு போல விளங்கும் என்றாலும் அதில் ஹசரத் உல்லாஹி சலல்லா அலி வசலம் அவர்களுடைய சிந்தனை கலக்கப்பட்டு இருக்க மாட்டார் அல்லாவுடைய பொருத்தம் இருக்க மாட்டார் அவர் பெருமடை வெளிவாரியாக விளங்கக்கூடியதை தனக்குள்ள வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அவைகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் அதனை கொண்டு போஷிக்கப்பட வேண்டும் என்னுடைய பெயர் மிளிர வேண்டும் மக்கள் என்னை பற்றி பேச வேண்டும் என்னிடத்தில் கூட்டம் கூட வேண்டும் என்பதற்காக செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள் அதுல அல்லாவுடையவும் ரசூலுடையவும் மார்க்கம் சம்பந்தமான எந்த ஒரு வாடையும் இருக்க மாட்டாது இவர்கள் காட்டுவது நாம் நேரான பாதையில் நடக்கின்றோம் என்று என்றாலும் முகம் குப்புற நடக்கின்றார்கள் என்னுடைய ரப்பு சொல்றத சிந்தனை செஞ்சு பாருங்க கேள்வி எப்படி எடை சொல்லலாம் முறையில ஒரு தீர்வுக்கு வாரது எல்லோரும் நேரான பாதையில தானே நடக்கின்றார்கள் பல பதில்களை சொன்னார்கள் ஒருத்தனிடத்துல தக்குவா இல்லை என்றால் நல்ல குணமும் இருக்க மாட்டார் அல்லாஹ் பயன்படக்கூடிய தன்மை யாரிடத்துல இருக்குதோ அவரிடத்துல தான் நட்புணம் இருக்கும் இதனால தான் சூரா யாசி எங்களுக்கு சொல்லுது நபியே இன்னமா துந்திர மணித்தபிக்கிற நீங்க உபதேசம் செய்யறது எச்சரிக்கை செய்யறது யாருக்கு மனிதபா திக்கர் அல்லாவுடைய தரானை பின்பற்றக்கூடியவர் இருக்கிறார் மேலும் அல்லாவ மறைமுகமாக பயப்படக்கூடியவர்களுக்கு யாரத்துல அல்லாவ மறைமுகமாக பயப்படக்கூடிய அவனுடைய கொரானை எடுத்து நடக்கும் தன்மை இருக்குமோ அவர் தான் நன்மாராயத்துக்குரியவர் கரீம் இவருக்கு நீங்க நன்மாராயம் சொல்லுங்க அவருக்கு மக்சிரத் இருக்குது பாவ மன்னிப்பு இருக்குது அஜிரே கரீம் கண்ணியமிக்க கூழ் இருக்குது சகோதரர்களே எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் சுபான் சாலாவை பயப்படக்கூடியவர்கள் தான் நேரான முறையில நடக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் அனைவருமே முகம் குப்பர நடப்பவர்கள் தனிமையில் அல்லாவ பயப்படாதவன் தன்னுடைய கட்டளைகளை சீரான முறையிலே நிறைவேற்ற மாட்டான் தனிமையில் அல்லாவ பயப்படாதவன் தன்னுடைய குடும்பத்தை சீரிய பாதையிலே எடுத்து செல்ல மாட்டான் தனிமையில் அல்லாவை பயப்படாதவன் நினைத்த மாத்திரத்துல பொய்யை பேசி விடுவான் அவன் முனாஃபிக் இதா அவன் வாக்குறுதி அளித்தால் மாற்றம் செய்வான் அவன் வாக்குறுதி அளித்தால் மாற்றம் செய்வான் பேசினா பொய் பேசுவான் அவனை நம்பிக்கை வைத்தால் மோசடி செய்வான் இவர்கள் எல்லாமே முகம் குப்பர நடக்கக்கூடியவர்கள் யாரைத்தான் நம்புறது யாரிடத்துலத்தான் பொறுப்பு கொடுக்கிறது யாரை வைத்துத்தான் சந்தோஷம் அடைகிறது இவர் எங்களுக்காக வேண்டி மார்க்கத்துக்காக வேண்டி குரல் கொடுப்பார் என்று நாங்கள் நினைப்போம் என்றாலும் அவர் மார்க்கத்தையும் தன்னுடைய மடியை நிரப்புவதற்காக விற்பார் எப்பொழுது அவர் தனிமையில் அல்லாவை பயப்படாதவராக இருந்தார் சகோதரர்களை நினைச்ச மாத்திரத்தில் தன்னுடைய பொறுப்பை ஷைத்தானுக்கு ஆக்கி விடுவான் யாரெல்லாம் தனது பொறுப்பை ஷைத்தானுக்கு ஆக்கிவிட்டார்களோ அல்லாஹ் சொல்கின்றார் நாங்க ஷைத்தான சாட்டி விடுவோம் சந்தேகம் இல்லை அவன் இவனுக்கு உற்ற சோழனாக இருப்பான் எல்லா நேரமும் இவனுடனே இணைந்திருப்பான் இப்பொழுது மார்க்கம் கசக்க ஆரம்பிச்சுவிடும் மார்க்கத்துக்கு முரணாக சொல்லக்கூடியவர்களுடைய வார்த்தைகள் எல்லாமே இனிக்க ஆரம்பித்து விடும் இன்றைக்கு அதிகமாக அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நேரான பாதையில நடக்கும் பொழுது மற்றவர்களுடைய இனிக்கிறது அது மார்க்கத்துக்கு புறம்பானது என்றாலும் தன்னுடைய நாவன்மையும் தன்னுடைய வளத்தையும் வைத்து அந்த பொய்யை உண்மையாக்கும் சமுதாயம் இன்று உருவாகிருக்குது ஒரு நாள் இவர்கள் நேரான பாதையில கேட்டு லட்சியத்தை அடைய முடியாது இதனால் அல்லாவை பயப்படுவதோடு என்ற நல்ல குணத்தை உங்களிடத்திலே வரவழைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்துடன் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த விதிமுறைகள் வெறுமனே கிதாபுகளுக்கு புத்தகங்களுக்கு வெறுமனே மீடியாக்களுக்கு என்றே சொந்தமாகிட்டது தன்னுடைய வாழ்க்கையில அது சங்கமிக்கிறதா என்று பார்த்தால் சகோதரரை கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமை நபி சொல்லா அலைஹி வசல்லம் ஒரு மனைவியுடைய வீட்டில் இருக்கின்றார்கள் அந்த ஹதீஸ் எந்த அளவுக்கு குறிப்பிடுகின்றது எந்த அளவுக்கு மனிதனுக்கு என்ற நல்ல குணத்தை கற்பிக்கின்றது மனைவிமார்களில் ஒருவருடைய வீட்டிலே இருந்தார்கள் இன்னும் மனைவி என்பதனை கூட உலக ஜனங்களுக்கு மறைத்து விட்டது என்றாலும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள் ஹசரத் ஆயிஷா அலி அல்லாஹு அவர்களுடைய வீட்டில் தான் ஹசரத் ரசூலுல்லா இருந்தார்கள் நபி சொல்லா அலி வசல்லம் கஸ்முல் அதாவது நாட்களை மணிமார்களுக்கு மத்தியிலே பங்கு வைப்பார்கள் ஹசரத் ஆயிஷா அலி அல்லாஹு அவர்களுக்கு இருந்த அந்த பங்கின் நாளிலே இன்னும் ஒரு மனைவி சாப்பாடை அனுப்பினாள் ரோஷம் கொண்ட ஹசரத் தாய்ஷார் எல்லாவும் என்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது என்னுடைய கணவருக்கு அவள் சாப்பாடு அனுப்ப வேண்டுமா இது என்னுடைய சந்தர்ப்பம் இல்லையா அதற்குரிய அனைத்து உரிமையும் நான் தான் இன்றைய நாளில் பெற்றிருக்கின்றேன் அவர்கள் நினைத்தது தவறு இல்லை என்றாலும் கூட அந்த மனைவி கொடுத்து அனுப்பினால் ஹசரத் சசுலா மறுக்கவும் இல்லை இதிலிருந்து சட்டங்களை வகுக்கின்றார்கள் அப்படி ஒரு மனைவியுடைய வீட்டில் இருக்கும் பொழுது இன்னும் ஒரு மனைவி சாப்பாட்டை அனுப்பினால் அதனை கபூல் செய்ய முடியும் அதனை சாப்பிட முடியும் ரசூல்லா சொல்லல நான் ஆயிஷாவுடைய வீட்டில் தானே இருக்கிறேன் நீங்க எப்படி அனுப்பலாமா கூடாதல்லவா அதனால் அவருடைய மனம் உடையுமே இன்றைக்கு அவர்களுக்குள்ளே நாள் தானே அந்த அளவுக்கு அந்த பெண்களும் அருமை நாயகம் சல்லா அலையம் அவர்களுக்கு சமைத்து கொடுக்க வேண்டும் கணவரின் மீது எப்பொழுதும் கண்களை வைத்துக் கொண்டே இருந்தார்கள் இப்பொழுது சாப்பாடு வந்தது ரோஷம் கொண்டார்கள் உடனே அடித்து விட்டார்கள் நரப என்றே வருகிறது தட்டவில்லை அதற்கு அடித்தார்கள் வந்த சாப்பாடு தட்டு பழகினால் செய்யப்பட்டது அந்த பழகினால் செய்யப்பட்ட சாப்பாடு தட்டு சிதர்ந்து உடைந்து விட்டது உடனே அருமை நகர் சொன்னதாலேஸ்வரம் அவர்களுடைய தாழ்வையை பாருங்க அவருடைய சார்ந்த குணத்தை பாருங்க அமைதியை பாருங்க புரிந்தார்கள் உடைந்த பாத்திரத்தை கையினால் எடுத்தார்கள் சாப்பாட்டை சேர்த்து உட்கொண்டார்கள் பக்கத்தில் அடிமை பெண் நின்றிருக்கிறாள் இவள் இதை போய் உலக ஜனங்களுக்கு சொல்லிவிடுவாள் மனைவியுடைய மானத்தை விடுவாள் ஒரு நாளும் அந்த மானம் வாங்கப்படக்கூடாது ரசூலுல்லா பாவித்த வார்த்தை உங்களுடைய உம்மாக்கு அதாவது உம்மஹாத்துல் மூமினி மோமின்களுடைய தாய்மார்கள் சொன்னார்கள் உங்களுடைய தாய் உங்களுடைய உமாக்கு ரோஷம் வந்து விட்டது அவளுக்கு கோபம் வந்து விட்டது என்று சொல்லல கோபம் ஒரு கெட்ட குணம் சொன்ன வார்த்தையை பாருங்க உன்ன லிபா சொல்லக்கும் வாழ்த்தும் லிபா சொல்ல உன்ன அந்த பெண்கள் உங்களுடைய மனைவார்கள் ஆடைகளாக திகழக்கூடியவர்கள் உங்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு ஆடை என்றார்கள் அல்லாவுடைய கொரானை இந்த முறையில தான் அவர்கள் நிறைவு செய்து காட்டினார்கள் சகோதரர்களே அனைத்து வாழ்க்கையின் உடைய கட்டங்களுக்கும் வழிகாட்டியது குரான் ஆனா இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த கொரான படிக்கிறோமா இதற்காக வேண்டி நேர்கள் காலங்களை ஒதுக்கின்றோமா இதனை பற்றி ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய மகிழ்ச்சிகளையாவது உற்சாகமாக வந்திருக்கிறோமா இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்க ஜிம்மாவில் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் தெளிவான சகோதரர்களே வெறுமனே கொஞ்சம் நேரம் தான் ஒதுக்கி விட்டு வந்திருக்கின்றோம் எதற்கு வந்திருக்கிறோம் துணியா வளர்ந்து பார்க்கறதுக்கா இல்ல பல ஆராய்ச்சிகளை கேட்டுவிட்டு நாங்களும் விஞ்ஞானிகளாக மாறுறதுக்கா அதுக்கு தான் எத்தனையோ பாதைகள் இருக்கிறது வந்திருக்கிறது எதற்கு எங்களுடைய ஆத்மீகத்தை சீராக்கிக் கொள்ள வேண்டும் லௌகீகம் ஆத்மீகம் என்ற ஒன்று இஸ்லாத்துல கிடையாது இஸ்லாத்துல அனைத்துமே ஆத்மீகம் தான் அனைத்துமே ஆன்மீகம் தான் வெளிவாசல்களை கூட ரசூலாவுடைய முறையில் அமைக்க வேண்டும் சாப்பாடை கூட ரசூலாவுடைய முறையில் அமைக்க வேண்டும் பார்வை என்ன ஆடை என்ன ஆசா பாசங்கள் என்ன அனைத்தும் ரசூலாவுடைய முறையில் அமைக்க வேண்டும் அதனால இஸ்லாத்துல லௌகீகம் கிடையாது இஸ்லாத்துல அனைத்தும் ஆன்மீகம் தான் கலந்திருக்கிறது அது ரசூல்லா அந்த பெண்மணியோட நடந்து கொண்ட முறை இறுதியிலே அவர்களுடைய மானம் பாதுகாக்கப்படுகின்றது இன்று எங்களுடைய எத்தனை பேர் மனைமார்களுடைய குறைகளை நண்பர்களிடத்தில் சொல்லி செல்கின்றார்கள் எத்தனை பேர் கள்ள தொடர்பு வைத்திருக்கக்கூடிய பெண்ணிடத்திலே சொல்கின்றார்கள் பாவம் அப்பாவி அவள் பல விடயங்கள் நம்மிடத்திலே வருகின்றது நாளாக கவுன்சிலிங் செஞ்சு கொண்டுதான் இருக்கின்றோம் சகோதரர்களே நிலைமைகளை பார்த்தால் மிகவும் கண்ணீர் வடிக்கக்கூடிய அப்பாவி அவள் இன்னசென்ட் ஆனவள் ஒன்றும் அறியாதவள் என்றாலும் அவளின் மீது சுமத்தப்பட்டு இருக்கக்கூடிய அப்பாண்டம் வாழும் பூமி தாங்காது இவனுடைய இச்சைக்காக இன்னொரு பெண்ணுடன் இணைய வேண்டும் என்பதற்காக வெறுமனே நிரபராஜியான பெண்ணை மோசமானவள் என்று சமூகத்தில் காட்டக்கூடிய கணவன்மார்களும் எங்களுக்கு மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள் இதனால தான் தக்குவா இல்லாதவனுக்கு நற்குணம் கிடையாது என்கிறது ஹசரத் சசுல்லா சொல்வதோடு கேட்கப்பட்ட கேள்விக்கு கொடுத்த பதிலும் அற்புதமானது ஆச்சரியமானது மக்களை அதிகம் சொர்க்கத்துக்கு நுழைக்கக்கூடியது எது சொன்னார்கள் இந்த ரெண்டு வார்த்தைகளை தக்குவாவும் நல்ல குணமும் இன்று நாம் இன்னும் ஒருவருடைய மானத்தை வாங்குவதற்கு எந்த நேரம் சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்று வழிபார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தருணம் கிடைத்தால் போதும் நாம் உடனே பயன்படுத்தி விடுகின்றோம் காலா காலமாக இருந்த கோபம் சந்தர்ப்பத்துக்கு வெடித்து விட அவனுடைய அனைத்தையும் வெளியிலே கொண்டு அங்கு சேர்த்து விடுகிறான் எல்லாம் அவர்களுக்கு படுதூறு சொன்னார்கள் அவர்கள் அடைந்த கலக்கம் அவருடைய நெஞ்சு விடுமோ என்ற அளவுக்கு புகாரி ஷரீஃபில் எழுதப்படுகின்றது ஹசரத் சசூல்லா இறுதியில பரிசுத்தமான மனைவியை பற்றி ஒவ்வொரு இடத்திலும் கேட்டார்கள் அவசரமாக முடிவெடுக்கவும் இல்ல மாதங்களாக கழிந்து விடுகின்றது அல்லாஹ் சுபானுவத்தாலா தான் தீர்ப்பை வழங்கினான் அதுக்கடையில் ஹசரத் சமூகம் இருக்க இந்த பெண்ணோட வாழணுமா என்று தன்னோட இணைந்தவர்களும் கேட்டார்கள் ஹசரத் ரசூலுல்லா விசாரணை செய்தார்கள் விசாரிப்பதற்கு ஆகவும் சிறந்தவள் ஹசரத் ஆயிஷா அலி அவர்களுடைய ஹாதிமா வேலைக்காரி பரீராவையும் அணுகினார்கள் பரிராவிதமும் அவர்களோட இணைந்து இருப்பாள் நீ என்ன சொல்கின்றாய் ஹசரத் பரீரா அலி அல்லாஹு அன்பா சொன்னார்கள் தாய் அவள் பரிசுத்தமானவள் எந்த கெடுதியையும் நான் கண்டதில்லை சொல்வதாக இருந்தால் ரொட்டி சுடுவதற்கு மாவை பிசைந்து வைப்பார்கள் அப்படியே தூங்கி விடுவார்கள் குரங்கு வந்து அதனை சாப்பிட்டு விட்டு போய்விடும் இந்த தவறை தவிர நான் அவர்களிடத்தில் எந்த குறையும் காணவில்லை சகோதரர்களே எஜமாட்டியுடைய தன்னுடைய நோனாவுடைய குறைய வேலைக்காரி சொல்றதுக்கு சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருப்பார் இதுதான் தருணம் என்றாலும் கூட அவர்கள் பரிசுத்தமானவர்கள் அவர்களிடத்தில் இருந்த குணத்தை பாருங்கள் வேலைக்காரியாக இருந்தும் கூட நட்புணத்தின் சிகரமாக உயர்ந்தார்கள் ஆனால் இன்று நாங்கள் பழிவாங்கும் சிந்தனையில் தான் மற்றவர்களை பற்றி சமூகத்துக்கு உரைக்கின்றோம் இந்த கெட்ட குணங்கள் எங்களிடத்துல இருந்து விடை பெற வேண்டும் அதற்கு பாசுமாரன் எல்லாவும் சலான்கா அவர்கள் ஒரு நாள் கண்ணீரோட அழுது கொண்டு அருமை நாயகம் சொல்லலாம் ஒரு இடத்துல வந்த நேரம் ரசூலுல்லாவும் கலங்கி போனார்கள் என்ன பாத்திமா சொன்னாங்க யார் ரசூலல்லா உங்களுடைய மனைவி ஹசரத் ஆயிஷா இல்லாத்தாலான்ஹா உங்களை பற்றி இப்படி இப்படி எல்லாம் பேசிட்டால் எனக்கும் என்னுடைய தாயை பற்றி உரைத்த விடயத்தில் கவலை ஏற்பட்டு விட்டது என்ன சொன்னால் அவளை மட்டும்தான் நீங்கள் கன்னி பெண்ணாக திருமணம் முடித்தீர்களாம் மற்றவர்கள் அனைவரையும் விதவைகளைத்தான் கல்யாணம் முடித்தீர்களாம் இதயத்தின் பகுதி என்று வர்ணித்த ஹசரத் பாசிமார் இல்லா சலான்கா அவர்களுக்கு கொடுத்த உபதேசத்தை பார்த்தீங்களா பாசிமா உனக்கு ஏன் தீர்ப்பு கேட்க முடியாமல் போனது என்னுடைய தாயை சதீஜா அல்லாஹு அவர்களை கல்யாணம் முடிக்கும் நேரம் ஏண்ட வாப்பா வேறு யாரையும் முடிக்காது ஒரு கண்டி ஆணாகத்தானே இருந்தார் உண்மை முடிக்கும் பொழுது அவர் விதவைத்தானே இறைவான சகோதரர்களே சமூகத்தையும் குடும்பத்தையும் ஹசரத் சசுல்லாஹ் சல்லா இந்த முறையில தான் போஷித்தார்கள் கட்டி காத்தார்கள் இந்த வார்த்தைகள் கேட்ட உடனே ஹசரத் பாத்துமாரன் அவர்களுடைய முகம் கவலை தோன்றி இருந்தது வளர ஆரம்பித்தது உடனே அவர்கள் ஆயிஷா நாயக்கு அதை கேட்கவில்லை ஏன் அருமை நாயகம் சொல்லரசன் சொன்ன பதில் அவர்களுக்கு போதுமானதாக ஆகிவிட்டது இன்று எங்களுடைய அதிகமான விடயங்களில் கோணல் ஏற்படுவதற்கு காரணம் நான் கரிமான சகோதரர்களே தக்குவாவுக்காக முயற்சி செய்யவும் இல்லை நல்ல பண்புகளை எங்களிடத்தில் வளர்த்துக் கொள்ளவும் இல்லை அதே ஹதீஸ்ல இரண்டாவதாக கேட்கப்படுது நரம்புக்கு மக்களை அதிகமாக நுழைவிக்கக்கூடிய விடயம் எது சொன்னார்கள் அல்பமுவல் வாயும் மறைவிடவும் பெற்றார்கள் ஹசரத் சொல்லுமா அதிகமா மக்களை நரகத்துக்கு நுழைவிக்கக்கூடியது இதுதான் சகோதரர்களே இன்றைக்கு நாவால யார் யாரெல்லாம் திட்டோம் என்னின் பக்கம் ஜனங்கள் கூட வேண்டும் என்னுடைய கட்சி வெல்ல வேண்டும் என்பதற்காக இல்லாததை அனைத்தும் அவருடைய வாழ்க்கையில நடந்து மறைந்தவைகளையும் கூட குப்பைகளையும் கூட திங்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள் பகிரங்கமான இடங்களில் இவைகளை பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் அதிகமாக நரகத்தில் இருப்பார்கள் காலையில் ஒரு மனிதன் எழும்பும் பொழுது அனைத்து உடல் உறுப்புகளும் நாவினிடத்துல பாதுகாவல் தேடி இருந்தது நாவே எங்களை நோடித்து விடாதே எங்களுடைய விடயத்திலேயும் கொஞ்சம் கருணை காட்டு நீ நேர்மை அடைந்து விட்டால் நாங்களும் சீராக வாழ்ந்து விடுவோம் நீ வளைந்தால் எங்களும் துன்பம் ஏற்பட்டுவிடும் நாங்களும் வளைந்து விடுவோம் என்று சகோதரர்களை இன்றைக்கு மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகள் அவனை மனத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கிறது அதற்கு சொன்னார்கள் அவனை பல ஆயிரம் முழங்கள் நரகத்திலே முகம் குப்பர தூக்கி எரிந்து விடுகின்றது சில கற்களை போட்டுக் கொண்டிருப்பார்கள் பேச ரொம்பவும் தேவை ஏற்பட்டால் அதனை கக்கிவிட்டு பேசுவார்கள் கேட்கப்பட்டால் சொல்லுவார்கள் நாலு மறுமையில முகம் குப்பர நகரத்துக்கு இழுத்து போடக்கூடியது இந்த நாவை விட பயங்கரமானது எதுவும் இல்லை அதுக்கு எலும்பு கிடையாது முள்ளு கிடையாது நினைச்ச மாத்திரத்துல இயங்கிவிடும் மனிதன் வயது செல்ல செல்ல அவருடைய ஆசா பாசங்கள் குறைந்து போயிடும் ஆரம்பத்தில் இருந்த வேகம் ஆரம்பத்தில் இருந்த இச்சை ஒரு ஐம்பது வயசாகும் பொழுது இருக்க மாட்டாது அது குறைந்து விடும் சில ஆசா பாசங்கள் அவர் அழகான காட்சியில உற்று நோக்கிறது இது எல்லாமே ஒரு பக்குவத்துக்கு வந்துவிடும் பாவங்கள்ல இருந்து தவிர்த்து கொள்வார் ஆனாலும் ரெண்டு பாவத்திலிருந்து தவிர்க்கவே முடியாது அதில் ஒன்று தான் அவரு நினைத்த மாத்திரத்தில் பேசுறது கண்டது நின்றதெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க இன்னும் ஒன்று கண்ட நின்ற அறாமான காட்சிகளை வயது போனாலும் பார்க்க ஆரம்பித்து விடுவார் இதில் அதிகமானவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் வயது சென்றும் கூட இன்னும் பார்க்கிற நாடகத்தை விட்டுவிடல வயது சென்றும் கூட இன்னும் பார்க்கக்கூடிய சினிமாவை விட்டுவிடல அன்று கேட்ட பழைய பாடல இதுவரைக்கும் கேட்காம இருக்க முடியல எளிவான சகோதரர்களே இதனால தான் ஹசரத் சசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு தான் எச்சரிக்கை என்ற வார்த்தைய நிதமும் எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் பயப்படாதவர்களுக்கு எந்த உபதேசமும் பலிக்க மாட்டாது இரண்டாவது சொன்னார்கள் அல் மறைவிடம் அதிகமாக மக்களை நரகத்துக்கு நுழைக்கக்கூடியது கூடியது இமாம் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு மனிதனுடைய மறைவிடம் அது இச்சையுடையதாக ஆகிவிட்டால் மறைவிடம் அது இரட்டாகிவிட்டால் அவருடைய புத்தியின் மூன்றில் ரெண்டு பகுதி போய்விடும் ஒரு பகுதியோட சைத்தான் விளையாட ஆரம்பித்து விடுவான் என்று சொல்கிறார் இது ஹதீசுடையவும் கருத்துக்கள் தான் அதிகமாக மனதே புத்தி இந்த இடத்துல பறிக்கப்படுகின்றது தெளிவான சகோதரர்கள் இன்று தணிக்கும் பொழுது வெளிநாடுகளில் இருக்கும் பொழுது மற்றும் தன்னுடைய மனைவிடத்தில் ஒன்று மாற்றான் பெண்ணிடத்தில் இருக்கும் என்று நினைக்கும் பொழுது எப்படியாவது அவளை அடைய வேண்டும் அதற்குரிய வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் சகோதரர்களே இது அவனை நரகத்தில் கொண்டு போய் நுழைத்து விடும் என்றார்கள் இதனால தான் மூமின்களுக்கு வரை விளக்கணும் அல்லாஹ் பரான்ல சூரத்துள் முக்மினூன் என்ற அத்தியாயத்துல சொல்லிக் கொண்டே வரும் பொழுது அவர்கள் தன்னுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் தன்னுடைய மனைவிமார்களை மட்டும் தான் இறங்குவார்கள் அவங்களுக்கு தைமானுகும் அல்லது அந்த காலத்தில் அடிமை பெண்கள் இருந்தார்கள் அவர்களிடத்திலே நெருங்குவார்கள் அந்த காலத்துல அடிமை பெண்கள் இருந்தார்களே இந்த காலத்துல இல்லையே அப்படின்னா எங்களுடைய மனைவிகளோட எங்களுக்கு போது மாற்றிக் கொள்ளாத பட்சத்துல என்ன செய்யறது பலரும் கேள்விகள் எழுப்பலாம் கனிமான சகோதரர்களே இன்னல்லதி மாஹா மிஸ்லுள்ளதி மாஹா உனக்கு போதுமாக்கிக் கொள்வதற்கு அவள் தகுந்தவள் தான் அதுவும் ஏதேனும் சரியத்துடைய தடைகள் இருந்தால்தான் உனக்கு இன்னொன்றை அணுக முடியுமே தவிர வேறு விதமாக அவளிடத்தில் எந்த குறையும் இல்லாத பட்சத்தில் அவள் உன்னுடைய விடயத்திலே கருத்துமாக இருக்கும் நேரத்தில் இன்னும் ஒருத்தியை அணுகுவது அநியாயம் அது நீதத்துக்கு மாற்றம் என்று அல்லாஹ் பராண்டே சொல்கின்றான் அல்லா சாதிலு அந்த மனைவார்களுக்கு மத்தியில உங்களுக்கு நீதம் செலுத்த முடியவில்லை என்றால் பரான் மட்டும் தான் சொல்லுது ஒன்றோடு போதுமாக்கிக் கொள்ளுங்கள் அதற்கு பின்னால நீங்க சரியான விதிமுறை தான் சட்டம் தான் இது ரசுல்லாவுடைய சுண்ணா தான் என்று பாதத்தை வைத்தாலும் கூட ஒரு பக்கம் அங்கே எதிர்மானவர்களே பராமுகமாக்கப்படும் என்றால் நிச்சயமாக அநியாயக்காரர்களாக மாறிவிடுவோம் எனவே இதற்கெல்லாம் காரணம் இவனுடைய மறைவிடம் தான் எங்கதின் யாரு தன்னுடைய இரண்டு தொடைகளுக்கு மத்தியில இருக்கக்கூடியதற்கு என்னை பொறுப்பாக ஆக்கின்றார்களோ அதாவது பொறுப்பெடுக்கின்றார்களோ அதனை தகாத இடத்திலே பாவிக்க மாட்டேன் என்று அறுதிமானம் செய்கின்றார்களோ அது மட்டும் ஒரு ஜன்னா அவனுக்கு நான் சொருக்கத்தை பொறுப்பேற்பேன் என்று ரசூலா சொன்னார் சகோதரர்களே எனவே நான் நடக்கிற பாதை நேரான பாதத்தான் என்றாலும் வளைந்து நடக்கின்ற இடம் வெறுப்போடு நடக்கின்றேனா முகம் குப்புற நடக்கின்றேனா நேராக நடக்கின்றேனா அகுமை எம்சி முகிப்பன் அலாவதினி அகுதா அம்மை எம்சி சவியன் அலா சுராத்தி முஸ்தகின் அல்லா கேள்விக்கணைகளை விடுக்கின்றான் அதற்கு பதில் சொல்வதற்கு நானும் நீங்களும் எங்களுடைய எங்களை சம்பூர்ணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ரசூல்லாவுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எந்த முறையில் எங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கு அணுகும் பிசறது இல்லாமல் நடக்க வேண்டும் முனாபித்தனமாக நடக்கும் பொழுது யகூதிகளும் மார்க்கத்தில் தவறான விளக்கம் உள்ளவர்களும் எங்களை சுவீகரித்துக் கொள்வார்கள் எங்களை மறுபடி முகம் குப்பர அழைத்து செல்வார்கள் என்கிறதனை மறந்துவிடக் கூடாது இன்று மார்க்கத்தை காட்டி துன்யா சேகரிக்கப்படுகின்றது துனியாவுக்காக வேண்டி மார்க்கம் விற்கப்படுகின்றது சகோதரர்களே மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் அதிகமானவர்கள் நரகத்துக்கு சென்று அடைவதற்கு காரணமாக அமைந்துவிடும் இறுதியில விபச்சாரத்தையும் ஆர்வமாக்கிய கூட்டம் உருவாகிவிட்டது இதை கொண்டு அவங்களுக்கு அணை கட்ட முடியல அதற்கு மார்க்கம் இருக்கின்றது என்று பொய்யான விடயங்களை எல்லாம் ஆதாரமாக காட்டி அதற்கும் வழிவகுத்து கொடுத்து விட்டார்கள் விபச்சாரங்களை உருவாக்கி விட்டார்கள் எனவே எங்கே தப்புவா இருக்கிறதோ பேருதல் இருக்கிறதோ அதற்கு முதல் உரிமை கொடுப்போம் எங்கே பத்துவா இருக்கிறதோ அது வரம்புலே மேய்வது என்பதனை மறக்காமல் இருப்போம் வரம்புலே மேயக்கூடியவன் விழுந்து விடுவான் என்கிறதுலே சந்தேகம் கிடையாது எனவே அல்லா என்னை உங்களின் நேரான பாதையிலே சீரான முறையில நடப்பதற்கு தோஃபிக் செய்வானாக துவாக்களை கபூல் செய்வானாக அனைத்து விடயங்களிலும் தெளிவை தந்தரும் புரிவானாக நல்லவர்களே எங்களுக்கு தேர்ந்தெடுப்பாயாக யாழ்லா நல்லவர்களுக்காக ஒன்று கொள்வதற்கு தோஃபிக் செய்வாயாக அந்த தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் உனக்கு பொருத்தமானவர்களாக அமைச்சிடுவாயாக மார்க்கத்துக்கு முதல்வருமே கொடுக்கக்கூடியவர்களாக ஆட்சியாளர் புரிவாயாக நீதத்தை நீ நிலைநாட்டுவாயாக யார் முஸ்லிம் ஒற்றுமை ஒற்றுமைப்படுத்துவாயாக அனைவரும் கரம் கோர்த்துக் கொள்வதற்கு தோப்பிக் செய்வாயாக யாரும் எங்கள் அனைவரையும் பொருந்து கொள்வாயாக அவங்களை நன்மைகளை மாற்றி அனுப்பிடுவாயாக துவாக்களை கபூல் செய்வாயாக துவாக்கில் தவானா அனில் இல்லாத